என்னவோ நாங்கெல்லாம் பயந்துட்டு பொண்டாடிக்கு பயந்துட்டாவா அப்படி இப்படின்னாங்க இது பணங்காட்டு நரிங்க சலசலப்புக்கு அஞ்சாது சுதந்திர இந்தியாவில் பிறந்து சுதந்திர அமெரிக்காவில் வாழ்ந்து கல்யாணத்துக்கு பின் சுதந்திரம் இல்லை என்று சுதந்திரமாய் பொய் பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கு வணக்கம் கல்யாணத்துக்கு பின் சுதந்திரம் இல்லை என்று கூறும் இவர்கள் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் செக்கிலுக்கும் செம்மல்களா இந்த காலத்துல செக்லாம் என்ன செக்லாம் ஏதுங்க நான் வீட்டுல இட்லிக்கு மாவாட்டுறத சொல்றேன் இந்த இருபத்தி ஏழாம் நூற்றாண்டில் இவர்களெல்லாம் என்ன கொத்தடிமைகளா ஏங்க தெரியாம தான் கேக்குறேன் உங்களை எல்லாம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்றாங்களா இல்ல ஃபேமிலி பிளான் இதான் மொபைல் ஃபோன் பிளான் சொல்றேங்க அதுல ட்ராக் பண்றாங்களா இப்படி சுதந்திரமே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கீங்களே என்ன கொடுமையா இது நடுவர் அவர்களே இது பூசணிக்காய் காலம் என்பதால் முழு பூசணிக்காயும் பீச்சாக்குள் மறைக்கிறார்கள் சரி இப்ப தான் என்னன்னு பார்ப்போமே கல்யாணத்துக்கு முன் ஆண்களை எடுத்துக்கொண்டால் வேந்தர்களாக இருப்பதை சுதந்திரமாக நினைக்கிறார்கள் அதோடு மட்டுமா சுதந்திரமா பாடுற பாட்டு ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு நாம் இதுவாங்க சுதந்திரம் அந்த நிலை கலந்த பெண் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் நம்ம கமலஹாசன் மாதிரி கையில தூக்கிட்டு பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளேன்றாங்க இதாக சுதந்திரம் வேணா உங்க பார்ட்னரோட நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுங்களே யார் வேணான்றா மணி அவர்களே இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்க உண்மையை ஒத்துக்கோங்க ஆமாங்க இன்னும் ஒரு மணி இன்னும் ஒரு மணி மேலே போய் லூசு பெண்ணே லூசு பெண்ணே இந்த லூசு பையன் உன் மேல லூசா சுத்துறான்றாங்க லூசா சுத்துவதாங்க சுதந்திரம் அப்படி லூசா சுத்துனா லூசு பஸ்ல ஏறி லூசு காலேஜில் தாங்க போக வேண்டியது இருக்கும் பாவம் இவங்க இந்த பாட்டை பாட முடியாது கல்யாண பருவத்தில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவின் கலாச்சாரத்தை விளக்கும் ஒரு அற்புதமான சினிமா பாடல் நினைவுக்கு வருகிறது கல்யாணத்தா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல பிள்ளை குட்டி கட்டிக்கிட்டு கல்யாணத்தா கட்டிக்கலாமான்றாங்க இதுவாங்க சுதந்திரம் மேலும் கல்யாணம் பண்ணுவதற்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க காதல் காதல் காதலிலேயே சாதல்ன்றாங்க காதலில் விழுந்தேன் என்கிறார்கள் என் சுவாச காற்றே என்கிறார்கள் அதாவது ஆக்சிஜனா எப்ப அது கார்பன் டை ஆக்சைடு அதுன்னு தெரியல கல்யாணத்துக்கு பின் தனிமை என்ற கொடுமையிலிருந்து விடுதலை அனைத்து வித உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் விடுதலை நமக்கென்று ஒரு புதிய உலகம் நம் மக்கள் நம் வீடு அதில் நாம் சுதந்திரமாய் முடிவெடுக்கிறோம் என்ற விடுதலை உணர்வு அதுதாங்க சுதந்திரம் இப்பெல்லாம் சித்தோ இல்லைன்னா அருந்ததி பார்த்தோ இல்லை ரிஜிஸ்டரை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையோ அவர் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்டையும் வீடையும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஏன் விடுதலை விடுதலை இன்லாஸிடம் இருந்து விடுதலை ஒருவர் சரியான அவர் அதான் சொன்னார் சரியான வகையில் இயக்க முடியுமா அதுதான் சுதந்திரம்னார் நான் ஒத்துக்கிறேன் அது எப்போ அந்த மனப்பக்குவம் அந்த முதிர்வு எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க வருது அதை தான் நாங்கள் சொல்கிறோம் மேலும் சுதந்திரம் என்பது பேச்சில் அதாவது தினம் பண்ற அர்ச்சனை பொருளாதாரத்தில் இதுலெல்லாம் இருக்கணுங்க அப்புறம் அவரிடம் காய் கட்டு கால் கட்டுனாரு கட்டுப்பாடு இல்லாத குபேரங்கிறது என்னாச்சுங்க நடுத்தருக்கு வந்துச்சு வால் ஸ்ட்ரீட்டை சொல்றேங்க திருமணம் என்பது இருமணம் ஒரு மனமாகி சுதந்திரமாக வீசக்கூடிய நறுமணம் நிறைந்த பாதை அது சுயநலம் நிறைந்த மறுமண பாதை அல்ல இறுதியாக பாரதியை நினைவு கூர்ந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே கல்யாணத்துக்கு பின் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அவர்களே நன்றி மட்டும் இல்ல நல்லா பாட்டும் பாடி இருக்கீங்க ரொம்ப நல்லது இப்போ அடுத்து அடுத்து வருபவர்